அருட்பத்து என்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம் இது இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு இது எங்கே அருளியது என்று சொன்னால் திருப்பெருந்துறையில் அருளியது என்று சொன்னோம் நம்ம அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கிறதா நம்முடைய திருவாசகத்தை மூன்று பதிகளில் தான் பெரும்பாலும் செஞ்சிருக்கிறது ஒன்று திருப்பெருந்துறையா இருக்கும் இல்லையான உத்தரகோசமங்கையா இருக்கும் இல்லையானா தில்லையா இருக்கும் அப்படி ஆகவே தில்லை திருப்பெருந்துறை உத்தர கோஷமங்க உத்தர கோஷமங்கை திருப்பெருந்துறை தம்மை ஆட்கொண்ட இடம் உத்தர கோஷமங்கை ஆட்கொண்டு சிறிது நாள் இங்கு இரு என்று பெருமான் பணித்து சென்ற போது அங்கும் உத்தர இருந்து இருந்திருந்து எப்பப்பா என்னை நீக்கிவிட்டியே என்னை எப்ப நீ ஏற்றுக்கொள்வாய் என்று அலமந்து செஞ்ச இடம் நிறைவாக வந்து வழிபாடு செய்து வீடு பெற்ற இடம் இல்லை இப்படியாக இந்த மூன்று திருப்பதிகள் தான் அவருடைய பதிவுகள் அமைந்திருக்கிறது வேற அமைப்பு திருவண்ணாமலையில இது அமைந்திருக்கு எது திருவம்பாவை என்று சொல்றோம் ஏன்னா காரணம் இங்கதான் அந்த ஆதிய முந்தம் இல்ல அரும்பெரும் ஜோதியாக பெருமான் காட்சியளித்த இடம் எனவே திருவண்ணாமலை அவருடையது என்று சொல்கிறோம் அண்ணாமலையான் அடிக்க வளம் சென்றது என்றெல்லாம் இருப்பதனால திருவண்ணாமலை என்று நாம் சொல்கிறோம் சரிங்களா அது கூட திருவருள் தான் இருந்த வண்ணமே அங்க பாடினாரோ வந்தவண்ணம் பாடினாரோ தெரியல ஏன்னா அவர் வந்து தலையாத்திரை மேற்கொள்ளாமை மேற்கொள்ள முடியாமை காரணம் பெருமானி இரு என்று சொல்லிட்டு போயிட்டார் இந்த இரு என்று சொன்னவர் எப்ப வருவாரோ இந்த நேரத்துக்கு வரலாம் அதனால அப்படியே அலமந்திருந்துட்டார் மற்ற மூவருக்கு அந்த மாதிரி இல்லை அவங்க மூர்த்தி தளம் தீர்த்த முறையாய் தொடங்கி வழிபாடு செய்துட்டு வந்திருக்கிறாங்க அருமையா செஞ்சிருக்கிறாங்க இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் நாம் காணுகிறோம் அந்த வகையில இப்பொழுது இது திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்ட ஒன்று இனி அருட்பத்து என்ன அருட்பத்து என்ன அருட்பத்து என்று சொன்ன பெருமானுடைய அந்த திருவருள் இருக்கு அந்த திருவருளையே நினைந்து நினைந்து உருவுகிறார் அதனால் அருட்பத்து என்று சொல்லுகிறார் அந்த அருள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா மயா மது மகா மாயா சுத்தி என்றார் மகா மிகப்பெரிய மாயா சுத்தினர் இந்த உயிரை பிணித்திருக்கிற மாயை அதாவது இந்த மலம் அது சுத்தி நீங்கும் அப்போ பெருமானுடைய திருவுருள் ஒன்றுதான் அதை நீக்க முடியும் வேற எதுவும் நீக்க முடியாது ஆகவேதான் இங்கே அந்த அருட்பத்தி என்று சொன்ன உடனே அதை பயின்ற அந்த யாரோ பெரியவர்கள் இதை முழுது அந்த பாட்டு முழுது என்ன சொல்லுதுன்னு கேட்டா மகா மாயா சுத்தி இந்த உயிரை பிரித்திருக்கிற மலங்களிலே அந்த மகா தான் அந்த மாயை தான் நம்மை மயக்குது இல்ல மாயை மயக்கும் ஆணவம் தான் தான் பெரிதுன்னு காட்டும் இந்த ஆணவமும் மாயமும் இப்படி இருப்பதனாலதான் கண்மம் நமக்கு நன்மை தீமைன்னு ஒண்ணு வருது அந்த நன்மை தீமை வர்றதுக்கு காரணமே இந்த ரெண்டும் தான் அதனால இப்படிப்பட்ட அருமையா அந்த மூன்று மலங்களை பற்றி அமைப்புல இந்த மூன்று நீங்கணும் அதுதான் ஸ்ரீயான போகத்துல செம்மலர் நோண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி இந்த அம்மலம் கழிங்கிறது ஸ்ரீயான போகத்துல இருக்கு நம்ம திருவாசகத்துல தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் இதே தொடர் திருவாசக தொடரே அப்படியே ஆனா திருவாசகம் முந்தியது சிவஞான போதம் பிந்தியது அதனால தங்கள் மலம் கழுவுவார் என்ற ஒரு அருமையான தொடர் அங்கே அம்மலம் கழி என்று ரொம்ப அருமையா திருவாசகத்தோடு இணைத்து பார்க்கலாம் பண்ணலாம் சூத்திரத்தை ஆகவே அப்படி அந்த அதான் இந்த மகாமாயை இந்த இதையெல்லாம் நீங்கினால் இந்த உலகியல் பற்று நீங்கும் நீங்குகின்ற பொழுது அந்த அருட்சத்தை நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார் அந்த முறையில் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்று அந்த பெரியவர் எழுதியிருக்கிறார் அல்லவா அது யாருன்னு தெரியல பெரியவங்க சரிங்களா சரி இது ஆசிரிய விருத்தம் சரி அது பாட்டினுடைய அமைப்பு சோதியே சுடரே சூரொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாணியே பரணி பால்கொள் வெண்ணீற்றாயி பங்கயத்தயனுமாலறியா நீதியே செல்வ திருப்பெரும் துறையுள் நிறைமலர் குருந்த மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தளித்தால் அதந்துவே என்றருளாயேன் அதந்துவே அதந்து என்ன ஏப்பா உனக்கு வினையினால கடினப்படுறியா இனி வினையெல்லாம் நீங்கும்பா என்று சொல்லக்கூடாதாப்பா ஆறுதல் சொல்லக்கூடாதா எனக்கு என்று அதந்துவே எந்தருளாயி என்கிறார் பெருமானை பலவாரா சொல்றார் சோதி சோதிங்கிறது அருமையான நம்முடைய சிவபுராணத்துல மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரி என்றார் மாசற்ற ஜோதி திருவம்பாவையில முத பாட்டுல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதிங்கிறார் அரிய சோதி பெரிய சோதி அது ஆதி இல்லாதது அந்தம் இல்லாதது என்று பாருமே அந்த ஜோதியை பற்றி சொல்ற பாத்தீங்கன்னா அப்படி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடவே சிவபிராணம் அந்த மாசற்ற ஜோதி என்ன எப்படி இருக்கும்னு கேட்டா சோதியாய் சுடராய் சுழொளி விளக்காயெல்லாம் இருந்து அலசியம் என்று இங்கே சொல்லுகிறார் இப்படி பாருங்க ஒரே பொருளை எப்படியெல்லாம் இருந்து ஆன்மாக்களுக்கு உதவுகின்றது என்பதை பண்ணி பண்ணி சொல்லுகிறார் ஆகவே சோதியே இங்க சோதியேன்னு பொதுவா சொன்னாலும் கூட அது மாசற்ற ஜோதி ஒன்று ஏன்னா மற்ற ஜோதி எல்லாம் ஒரு காலத்துல இருக்கு இப்ப இந்த ஜோதி இருக்கு பொசுக்குன்னு போனாலும் போச்சு <laughs> ரெண்டாவது சில விதத்துல சரியான கரண்ட் எல்லாம் பாஸ் ஆகலாம் மங்கி இருக்கும் மங்கி எப்படி இருக்கும் இங்க எப்படியும் தெரியல மாயவரத்துல தினமும் போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணிய நீஹி எந்த நேரத்துல போகும் தெரியாது ஆனா அதுதான் காக்குமியம் காவலனி பல நேரத்துல காண்பரிய பேரொழி சுவரான இப்படி எல்லாம் வருது <laughs> ஆனா இங்க எப்படி இருக்கிறதெல்லாம் நீடோடி வாழ்க மயிலாடுதுறையில அடிக்கடி வரும் போகும் போக்கும் வரவும் புனரும் நிலா புண்ணிய நீ எல்லாம் சிவபிராணமாக வச்சுக்கலாம் அதனால இப்படியாக இருக்குது ஆகவே ஆனா இந்த ஜோதி என்ன எப்பொழுது இருக்கிற ஜோதி அதனால சோதியே மிக பேரொழியாக இருந்து காட்சி இருந்த பெருமான் சுடரே அந்த சுடர்னா அந்த சோதியிலிருந்து வருகிற அந்த ஒளி விளக்குகள் இப்ப கூட பார்த்தோம்னா சுடர் விட்டு எரியுதுன்னு சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி நல்ல விளக்கு நிறைய திரி இருந்து இது நெய் நெய் இருந்து திரிய நல்லா இருந்து காற்றும் இல்லாம இருந்து எரிச்சுன்னா அப்படியே மேல இருந்து பார்த்தா அந்த மேல அப்படியே அந்த சுடர் தான் இருக்கும் அதான் சோதியே சுடரி சூழ் ஒளி விளக்கே நீ எங்க இருக்கிறாய் நீ எங்க இல்லை இந்த ஆன்மாக்களை சுற்றி விளக்கம் தருகின்றவனாக நீ இருக்கிற அதனால சூழ் ஒளி எதை சூழ்ந்து இந்த ஆன்மாக்களை சூட இருந்து நீ தருகிறாய் சூழ் ஒளி விளக்கி சுரிகுடல் முலை மடந்தை பாதியே அம்மா எப்படி இருப்பாங்கன்னாரு சுரிகுடல் சுரிகுடல் என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப அப்படியே அப்படியே சுரிந்து சுரிந்து அப்படி வட வட வட அப்படி இருக்குமா என்ன பார்த்தா தெரியும் அந்த வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு இருக்குமா அந்த கூந்தலை பற்றி பல இடங்கள்ல சொல்றார் ஏலவார் குடலி என்று சொல்வார் ஏலவாக உள்ள அந்த அந்த கூந்தல் அப்படியே நறுநாற்றம் அப்படியே அடிச்சுட்டே இருக்குமா நாற்றம்னா வாசனை தான் அது இந்த காலத்துல நாற்றம்னா மூக்க பிடிக்க முடியாத போயிடுச்சு நேர் மறுதலையா போயிடுது நம்முடைய முன்னோர்கள் நாற்றம் என்றால் அருமையான வாசனை என்றுதான் சொன்னார் <laughs> ஆனா இங்க நேர் மறுதலையா நம்ம தலைகீழா போயிட்டோம் இல்ல மூக்க பிடிக்கிறோம் நறுநா இப்ப இப்ப நறுன்னு ஒரு சொல்ல சேர்த்துக்கணும் நறுநாற்றம் என்று சொல்லணும் அப்படி சொன்னா தான் நல்ல வாசனை அது மாதிரி ஏலவார் குடலி அப்புறம் மட்டுவார் குடலி மட்டுவார் குடலி கூந்தல் அப்படியே எண்ணி பார்த்தோம்னா மட்டுவார் குடலி மட்டுன்னு தேன் அது அப்படியே சொட்டுமா ஏன் நிறைய பூக்கள் வச்சிருப்பாங்க அம்மா அந்த பூக்கள் அப்பொழுது அளந்த மலரா இருக்கும் அந்த பூக்கள் அப்படியே தேன் அப்படி சொட்டிக்கிட்டே இருக்குமா நீங்க உடனே தேன் ஐயா தலையில பட்டதுன்னு நரைச்சு போடும் ஆமா நம்ம தேன் இதுன்னு சொன்ன என் கல்லூரில் ஒரு பையன் ராமலிங்கம் எதோ எங்களுக்கு கூடல் பனை மூளை சுரிவுடல் நல்ல அப்படியே வளைந்து வளைந்து இருக்கும்படியான கூந்தலை உடையவங்களாம் பனை மூளை மடந்தை நம் உடைய அந்த பெண் மடந்தை பாதியே அந்த பெண்ணுக்கு பாதி இடத்தை கொடுத்துட்டார் சரிங்களா பெண்ணுரிமை பெண்ணுரிமைங்கிறமே நம்ம ஐயா கொடுத்த மாதிரி பெண்ணுரிமை யாருமே தெரியல ஆனா வாயினால சொல்லாம தந்திருக்கார் சரிங்களா மற்றவெல்லாம் உரிமை உரிமைன்னு சொல்லிவிட்டு அடைக்க வைக்கிறான் வாயினால சொல்லாம உண்மையா கொடுத்தது சம்பந்தி எல்லாம் கூட பாருங்க இவரை பார்த்தா சம்பந்தி மார்பில் வச்சுக்கிட்டார் ஏன் அப்படின்னா என்ன பாருங்க அவங்க வந்து ஒரே பாதியே கொடுத்துருக்காங்க என்னால பாதியெல்லாம் கொடுக்க முடியாது நீ என்ன உட்கார்ற நேரத்தை மார்பில் உட்காந்துக்க <laughs> சொன்னதுதான் போதுமா மார்பை விட்டு அது அகலாதான் ஒரு ஆழ்வார் பண்ணார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மியல் மங்கை மனவாளா பன்னெண்டு ஆழ்வார்ல யாருன்னு தெரியல நீங்க மாறல கொஞ்சம் தள்ளிமா உட்காரு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா சரி நான் மாட்டேன் அகலகில்லேன் இறையும் இறையும்னு ஒரு நிமிஷம் கூட ஆக மாட்டேன் என்று அலர்மேல் மங்கை மனவாளா என்ன அவர் பாடின ஆழ்வார் அது மாதிரி இங்க நமக்கு ஒரு பாதியே கொடுத்தவர் அதனால சுரிகுடல் பனைமுலை மலந்தை பாதியே பரணி எல்லோருக்கும் தலைவனாக இருக்கின்ற பெருமானி பால் கொள்வெண் நீற்றாயி நீ அருமையாக திருநீர் அணிந்தவன் அந்த பால் கொள்வெண் நீற்றாய் இருக்கும் திருநீர் அந்த உடம்பு சிவப்பு அந்த சிவப்பு உடம்புக்கும் அந்த வெண்மையான திருநீட்டினுடைய பொலிவும் பார்த்தோம்னா எல்லோரும் தெரியும் அதனாலதான் எல்லாரையும் அப்படி இல்லை அந்த அந்த பெருமானுடைய அமைப்பு பார்க்கின்ற பொழுது அந்த செவ்வொழி என்பதையும் சொல்வார்கள் வெந்நீர் அணிந்தனையும் சொல்வார்கள் எனவே அப்படிப்பட்ட பால் கொள் வெந்நீற்றாய் வெண்மையான திருநீர் அணிந்தவன் பங்கயத்து அயனுமால் அறியா நீ அது இந்த இடம் தான் பங்கயத்து அயனும் அறியாத நீதியே திருவண்ணாமலை தான் நீதியே நீதினர் என்ன நீதினா திருவள்ளுவர் கூட அறவாடி அந்தனன் அறம் அந்த அறமாகிய ஒரு பெரிய கடலை அப்படியே செலுத்தி கொண்டிருக்கான அறவாடி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அடிது என்று சொன்னாரு அந்த அறக்கரவு அது மாதிரி இங்கே அவர் எப்படி இருக்கார் அந்த அறத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆதலால் நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்த மேவிய சீராதியே செல்வ திருப்பெருந்துறை இப்படி சொன்ன உடனே செல்லமிக்க திருப்பெருந்துறைன்னு சொல்லப்படாது ஏன் இந்த செல்வம் பொருட்செல்வம் இதை போய் அவர் குறிக்க மாட்டார் திருவள்ளுவர் பொருட்செல்வம் கூறியார் கண்ணுமுல அடையனடா அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் தான் செல்வம் ஏன்னா பெரிய ஞானியில் இருக்கும் பொருட்செல்வம் இவங்கிட்ட கூட இருக்கும் கூலி யார் கண்டு பண்ணுங்க எனவே இங்க செல்லும் என்பதற்கு அப்படி இந்த பொருள் செல்வம் சொல்லப்படாது செல்வனி அங்க இருந்து ஞான சம்பந்தர் வந்தார் என்ன பாடம் நடத்திருக்கிறார் செல்லவிங்கிறார் செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் செல்வமே வணக்கம்னு கூட்டம் அருமை இல்லை அப்ப எது செல்லும்னாரு நம்ம இன்னைக்கு அண்ணாமலையா இருப்ப ஐயா அவங்க அந்த மூர்த்தி எல்லாம் சேர்ந்து வணங்கணுமே இதுதான் செல்வம் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே அருமையா பண்ண அந்த மாதிரி இருக்கிற செல்வமே நீதியே செல்வ திருப்பெருந்துரையில் நிறைமலர் குறுந்த மேவிய சீர் ஆதியே நிறைமலர் குருந்தம் அந்த குருந்த மரத்தடியில தான் மணிவாசக பெருமானுக்கு ஆட்கொண்ட இடம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அந்த குருந்த மரம் ஒரு நல்ல மேடை கட்டி இருக்குது சுத்தி மேடை கட்டி இருக்கு மேலே இருக்குது அதுல பெருமான் எழுந்தள்ளி வச்சிருக்குது அதனாலதான் திருப்பெருந்துறையில திருவாசகம் சொல்லணும்னு சொன்ன உடனே அங்க ராமகிருஷ்ணா மடத்தினுடைய ஒரு பக்கத்துல மடம் இருக்கு அது திருப்பராயத்துறை அதனால அந்த குருந்த மரத்தின் நிலையிலிருந்துதான் இவருக்கு உபதேசம் எல்லாம் செய்த இடம் அருமையான இடம் இப்படி இப்படி நம்ம இப்படி போனோம்னா இந்த மூலையில இருக்கும் அப்புறம் அப்படியே நம்ம பிரகாரம் வந்து அப்படி வரணும் அருமையா இருக்கு அந்த நிறை மலர் குருந்த ஏன்னா அவருக்கு தன்னை ஆட்கொண்ட இடமானதுனால பெருமானி மட்டுமல்ல அந்த இடத்தையும் எண்ணி பார்க்கல இந்த குருந்த மரத்தில் உள்ளதானே குருந்தின் கீழண்டிருந்த கொள்கையும் சொல்லியிருக்கார் அந்த கீழே இருந்து ஆட்கொண்ட என்னுடைய திறமும் என்றெல்லாம் சொன்னீங்களே அந்த நிறைமலர் குருந்த மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் ஆதரித்துன்னா ஆதரிப்புன்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஆத ஆதரவுன்னா ஏதோ அவருக்கு சாப்பாட்டுக்கு இல்லை அல்லது தங்கறதுக்கு இடம் இல்லை நம்ம ஆதரிக்கிறாங்க இல்லை இங்கே ஆதரிப்புன்னா அன்போடன்னு அர்த்தம் இங்கே அன்பு ஏதோ இந்த பாவி அன்போடு அழைத்தால் வே என்றருளாயே கவலைப்படாதப்பா <laughs> என்று எனக்கு சொல்லக்கூடாதா திருமுருக ஆற்றப்படல ரொம்ப அருமையான அமைப்பு திரும்ப ஞாபகத்துக்கு வருது குறிக்கல முருகா என்று சொல்லி அந்த நக்கீரர் போறார் போகின்ற திருமுருகாட்டப்பட ஒரு அருமையான அமைப்பு மிக அருமையா இருக்கிற அந்த சொல்லிக்கிட்டே முருகப்பெருமானை போட்டி கொண்டு போற யாரு அந்த பெருமான் சொன்ன உடனே அப்படியே பெருமான் எழுந்தள்ளி வராராம் சரிங்களா இருந்து என்ன செய்ய அஞ்சல் ஓம்புமதி என்னப்பா பயப்படாத இல்ல இப்ப நான் இருக்க பயமேங்கிறாங்களே இதெல்லாம் பழைய கதை அதனால அதே போல இதுல அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்கிறது இருக்கு திருவையாறு அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடவாட முடவதிர மடைய அதெல்லாம் திருவையாறுல சொல்லுமே அது போல இங்கே முருகப்பெருமான் என்ன செய்வாராம் அப்படி சொன்னே அஞ்சல் ஓம்புமதி பயப்படாதுப்பா திருவிக்கா பயப்படாது இன்னுமே அறிவல் நின் வரவு நீ வருவேங்கிறது எனக்கு தெரியும் அறிவல்லின் வராது நமக்கு கொஞ்சம் தெரியும் யாராவது விருந்து வந்ததுன்னா காக்கா கத்துச்சுன்னா வருது வரும்னு சொல்லுவோம் அது மணிக்காக்காயா இருக்கணும் வெள்ளை கழுத்துல பாரு அதுக்காகத்தான் விருந்தினர் வரும் இன்னொரு காக்கா கத்திச்சுன்னா வேற வரும் அதெல்லாம் பழைய காலத்து சம்பிரதாயம் வேற என்ன வரும் யாராவது ஒருத்தர் ஆமா அதனால நான் கருங்காக்கா கத்தினா துரத்துவாங்க அந்த காலத்துல இப்ப மரம் ஏதோ ஒண்ணு அதெல்லாம் இப்ப காக்கா கத்துறதுக்கு இடமே அப்பெல்லாம் அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க அதனால மரத்தில் அது உட்காரு இது உட்காரு இதெல்லாம் இருந்தது இப்ப எங்க நாலாவது மாடியில மூணாவது மாடியில ரூம் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம் எங்க காக்காயாவது குருவியாவது ஏதோ பாரதி பாடி வச்சார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீங்கள் கடல மலையும் எங்கள் கூட்டம்னு பாடி வச்சார் மனுஷன் இனிமேலாம் இங்க அந்த இயற்கையே போயிட்டுது அப்ப இருக்குமா அதனால அந்த அண்டங்காக்கா கத்துச்சுன்னா அந்த கருப்பு காத்துச்சுன்னா சூ சூன்னு துரத்துடுவாங்க துரத்து <laughs> சொல்லுவாங்க நம்மளெல்லாம் கூட ஆனா மணிக்காக இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சம் ஒரு அரைப்படி சாதத்தை நிறைய போடு யாரோ வர்றாங்க விருந்து அப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னதும் அது மாதிரி இங்க அறிவல் நின் வரவு நீ எப்ப பரப்பியோ அப்பதான் எனக்கு தெரியும்பா திருப்பரங்குன்றம் போனில்ல ஆமா திருச்செந்தூர் போனில்ல ஆமா திருஆவின்குடி போனில்ல ஆமா படமுது திருவேரகம் சுவாமிமலை போனில்ல ஆமா ஆங்காங்க இருக்கிற விராலிமலை போன்ற குன்றங்களுக்கு போனில்ல ஆமா இப்ப படமிரு சோலை வந்திருக்கிற ஆமா அறிவல்லின் வரவன என்றெல்லாம் சொல்லலாம் எனவே ஆதரித்து அழைத்தால் அதந்துவே பயப்படாதப்பா அந்த அஞ்சல் ஓம்புமதினு திருவிழாட்டுப்பள்ளியில் சொல்லுதாரே அது மாதிரி அதந்துவே ஒன்னும் கவலைப்படாதே என்று அருளாயி என்று ரொம்ப அருமை நிறுத்தனே நிறுத்தன் நிறுத்தம் என்ன நடனம் <laughs> எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருப்பான் ஏன் தனக்காக இல்ல நாம கரையறணுங்கிறது அப்படியே நம்முடைய உண்மையுலகத்துல ஆடும் படிகேழ் இவனும் ஒரு சின்ன பையன் கேட்டிருக்கிறான் எங்க வகுப்புல கேட்கற மாதிரி ஐயா நிறுத்த அவர் என்ன காலை ஒரு காலை தூக்கணும் தூக்கிக்கிட்டேவும் வைக்கிறத வச்சபடியே இருக்காரு அது எதுக்காங்க கால் வலிக்காதுங்களா அப்படின்னு அப்படியா ஆடும் படிகேள் உண்மை விளக்கம் பாத்திரம் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் பகர் முகம் பா முடிய பார் இந்த இடத்தெல்லாம் சேருங்க சேர்த்து என்ன என்ன சொன்னாரு நாடும் படிகை ஆடு அம்பத்தையனே நாடும் திருவடியிலே நகரம் அங்க யகரம் நம சிவாயே என்ன சொன்னாங்க அதனால திருவைந்தெழுத்தை அப்படி ஐயா இது வந்து தூள பஞ்சாச்சரம் சொல்றோம் சூக்கம பஞ்சாச்சரம் அதுவும் இருக்கும் சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் இந்த கையில தான் யானா இருக்கும் இல்ல பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் நெருப்பு தான் நானா அப்புறம் அங்கின அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் கீழே ஒரு ஆளை போட்டு அழிச்சிருக்காரு அங்கதான் எனவே சிவாயனம் இந்த ரெண்டு திருவைந்தளத்தையும் வைத்து அருமையா சொன்னது உண்மை வழக்கம் என்ன பண்ற ஒவ்வொரு சாத்திரத்திலையும் ஒவ்வொரு அருமையான குறிப்பு இந்த மாதிரி திருவைந்தெழுத்து நடராஜ பெருமான் மீது இருக்கிறத விளக்கிறது உண்மை விளக்கம் தான் சிவஞான சித்தியாரு சிவஞான பதமெல்லாம் செய்யல செய்யல அதான் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒதுங்கதான் அதனாலதான் என்ன இருக்கு இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் ஐயா பதினாலு சாத்திரத்துல எதை படிக்கிறதுன்னாரு எல்லாம் படிக்கணும் சீவை சீவை ஏன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான செயல் என்ன பண்றோம் எனவே இப்படியாக அந்த பெருமான் நிறுத்தனி நிமலா நிமலம்னா மலம் மலம்னா தெரியும் அடுக்கு இந்த ஆணவமாய் மலம் அவன்கிட்ட இல்லவே இல்லாதாள் அதனால நிமலாம் நீட்டணி திருநீர் அணிந்தவன் நெற்றி கண்ணணி நமக்கெல்லாம் ரெண்டு பக்கம் தான் கண்ணு அவனுக்கு நெற்றியிலும் கண் மூன்று கண் நெற்றி கண்ணணி பின்னூலோர் பிராணி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான் ஒருத்தனி ஒருத்தன்னா ஒரே ஒருவன் தான் அருமையா இவரே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க நம்ம இதை கூட ஒன்றே பதி சுயான பதத்துல ஒன்றே பதி பதி ஒருவன் தான் இறைவன் திருவள்ளுவரும் ஆதி பகவன் முதற்றே உலகு பகவர் என்று சொல்லல பகவன் என்று ஒருமையாக தான் சொன்னார் அப்ப ஒருவன் தான் ஆதி பகவன் முதற்றே உலகு அருமையான தொடங்கும் போதே பாருங்க கடவுள் பற்று அப்படியே ததும்ப இருப்பவர் ததும்ப இருக்கும் நான் சொன்னது எப்படியா எங்க போச்சே தெரியல என்ன சொல்லுங்க திருநெல் நெத்தி நெத்தி பண்ணணும் சொல்லலாம்ல பேசினாருன்னு கேள்வி எல்லாம் தினமணியில வந்தது திருவள்ளுவருக்கு போய் திரு திருநீரணும்னு சொல்ல சொல்றாங்களாம் சில பேரு கலைஞர் பேப்பர்ல வந்து சொல்றாங்களா அதெல்லாம் கிடையாது உன் ஜென்மத்துக்கு முன்ன வர முடியும் உன் ஜென்மத்துக்கு வர முடியுமாப்பா வயா அதனால எப்படியோ திரு வந்தது ஆனா எத்தனையோ பேர் நாம போய் எப்ப சொன்னோம் அந்த ஆள்கிட்ட கிடையாது ஆனா என்ன போய் திருவள்ளூர் போய் திருநீர் அணியனுங்கிறாங்களாம் அதெல்லாம் தப்பு அது சரி உங்க மூலையில அவ்வளவுதானே படம் அதனால எங்க மூலையில படுது இருக்குதான் ஆமா ஆமா அருமையா திருவள்ளுவர் இருக்கு திருநெல் சந்தேகமே அதனால் நாமெல்லாம் திருவள்ளுவர் படம் வச்சோம்னா அருமையா அப்படி போட்டு வைக்கணும் எனவே ஒரு தனி உன்னை ஓலமிட்டலறி உலகலாம் தேனியும் காணியின் இது எப்போ ஆட்கொண்ட பிறகு அவர் கொஞ்ச நாள் இங்க இரு என்று சொல்லிவிட்டு போனார் போன அவரால் அந்த இருக்க முடியல இந்த பிரிந்து இருக்க முடியல அதனால என்னன்னு உலகலாம் தேனியும் காணியின் என்றெல்லாம் சொல்றாரு தேடி இருக்கார் காணான் பெருமான் இந்தியாவுக்கு வந்தாங்களா சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிக்கிறேன் இவர் இந்த பிரிவாற்றாமை அதான் சொல்லுவேன் திருவாசகத்துல பிரிவாற்றாமை இந்த குருநாதனாக வந்த பெருமான் கொஞ்ச நாள் இருந்து சொல்லி பிரியறிந்த அந்த பிரிந்திருக்கிறது அவரால் முடியவே இல்லை பாவம் இந்த பிரிவாற்றாமை பல இடங்களை கொட்டி வச்சிருக்க எனவே அந்த திருத்த உன்னை ஓலமிட்டலறி உலகலாம் தேனியும் காணின் நீ ஆனா எங்க இருக்கிற பெருமான் எனக்கு என்னை ஆட்கொண்ட இடம் எது திருத்தமாம் பொய்கை திருத்தமாம் பொய்கை அந்த காலத்துல குளம்னா தேசியெல்லாம் துவைக்க மாட்டாங்க புடவை எல்லாம் துவைக்க மாட்டாங்க இறங்குவாங்க குளிப்பாங்க சோப்பெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க பல்லெல்லாம் முன்னே விளக்கிட்டு வந்திருப்பாங்க அங்க போய் காக்கான்னு துப்ப மாட்டாங்க ஆமா அது எதுக்குன்னா நீராடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தும் ஆமா ஆமா அதனால நம்ம இப்ப குளத்தை போய் குளிக்கணும்னா ஏற்கனவே எழுந்து வீட்டுல நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு நல்ல பல்வலைக்கு திருநீர் நின்றுட்டு அப்புறம் குளத்துக்கு போகணும் சரிங்களா அங்க போய் என்னன்னா உடல் அந்த தூய்மை மட்டும்தான் இருக்கு மறதெல்லாம் செய்யப்படாது திருப்பனந்தாள்ல அது ஒரு அது ஒரு அமைப்பு மற்ற எந்த மடங்களுக்கு இல்லாத ஒரு அமைப்புல அப்படி இருக்கும் முன்னால பொய்ய குளம் யாரும் வந்தானாலும் அந்த பொய்ய குளத்துல இறங்கி கால் முகம் கழுவிட்டு பக்கத்திலேயே திருநீர் இருக்கும் எடுத்துக்கிட்டு தான் உள்ள போகணும் திருமடங்களுக்குள்ள போகும்போது தூய்மை பண்ணிட்டு திருநீர் அது மாதிரி ஒரு சூழல் வச்சிருப்பாங்க அப்படி அந்த குளத்துல இறங்கி கால் நம்பிட்டு திருநீர் அப்படி எடுத்து மேல அப்படி வந்தாங்கன்னா நேர் அவங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியும் அது மாதிரி திருமடம் திருப்பணந்தால் ஒண்ணுதான் எனவே யார் வந்தாலும் உள்ளிருப்பவர்களுக்கும் தெரியும் யாரா வர்றாங்கன்னு சாமிக்கும் தெரியும் நமக்கும் சாமி இதுல அவன் இருக்கையில இருக்காங்க என்று தெரியும் இப்படி ஒரு மனம் திருப்பினாலும் தருமை அதெல்லாம் உள்ளதான் அறிவிப்போம் போகும் உள்ளதான் மதுரை உள்ளதான் குன்றக்குடி மேலே ஏறி போய் பார்க்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் மேல இருப்பாங்க கீழே தான் நம்ம போய் சன்னிதானம் இருக்கா ஆமா அப்புறம் மேல போய் ஏறணும் நல்லவா எந்த மடமும் இல்லை திருப்பணந்தால் ஒண்ணுதான் அந்த கீழே குளத்துல இறங்கி அப்படி மேல தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உள்ள நேரா தெரியும் சாமி இருக்கிறதா அது அந்த சாமி அவங்களுக்கும் சரி யாரோ வர்றாங்கன்னு தெரியும் ஒருத்தர் காரியஸ்தர் போய் சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை அப்படி இருக்க மனம் திருப்பி அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா இப்ப போய் எல்லாம் தண்ணியும் இல்லை இல்ல அருமையான தண்ணி இருக்கும் தை மாதம் வரைக்கும் எல்லாம் குளிக்க விடுவாங்க காவல் இருக்காது தை மாதத்துல நிறைய தேக்கிடுவாங்க தண்ணியை ஏன்னா மீண்டும் ஆடி மாசம் தண்ணி வரும்போது தான் அந்த மண்ணியா தண்ணி வரும் அது வரைக்கும் தண்ணி வராது தூய்மையா இருக்கணும் அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஒரு ஆளை போட்டுவாங்க தை மாசம் மேல என்ன செய்வாங்கன்னு கேட்டா சோப் போடக்கூடாது தெரியுமா உள்ள வந்து துணி கசக்கப்படாது வெறுமனு இறங்கினா குளிக்கத்தான் செய்யணும் எந்திரிச்சு மேல வந்துடணும் அப்படி இருக்கணும் அதுக்காக காவல் போட்டிருப்பாங்க அந்த காவல் போட்டதை என்ன பண்ணுவாங்க கேட்டா அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடையாது சுவாமி திருப்பனந்தாவில் தான் என்ன சொல்லுவாருன்னா அங்க யாரா இறங்குறது அல்லது யாருமா இறங்குறது அப்படி சொல்ல வேணாம்ப்பா அடைஞ்சு போனவங்க இதுக்கு முன்னிருந்த சுவாமி அப்படி சொல்லாது உனக்கும் புண்ணியம் நீ இருக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக இறங்காதே பரமசிவோம் சத்தியம் அப்படி சொன்னவங்க அந்த அளவுக்கு அந்த நல்ல வண்டல் அடிச்சுட்டு போகும் வண்டல் என்ன அருமையானது அதெல்லாம் அதனாலதான் அருமையான காலத்தில் அதெல்லாம் சிலப்பதி ஆடத்துல பாடினாங்க உழவர் ஓதை மதகோதை உடை நீர் ஓதை அதுல வயல்ல எடுக்குமா எடுக்குமா மக்கள்லாம் போடா போடா ராஜா போடா ராஜா அப்படின்னு அடிக்க மாட்டாங்க ஏன்னா அதுவும் கஷ்டப்படுது தானும் கஷ்டம்ல உழவர் ஓதை மதகு ஓதை தண்ணி அடைச்சி வச்சிருப்பாங்களா பிச்சுக்கிட்டு வருமா மதகுல இருந்து தண்ணி மத கோதை இவங்க அந்த வயல்ல அடக்கி வச்ச தண்ணி இன்னும் மேல வர்றதுனால உடை நீ உடைஞ்சிட்டு போதான் உடை நீர் ஓதை தன்பதங்கொள் விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி முருகா முருகா இதையும் படிச்சுட்டு இன்னைக்கு இருக்கிற காவிரியும் பார்த்தோம்னா போச்சு நம்ம காலத்திலேயே விளவு விரைவில் வந்துட்டுது விழவர் போதை சிறந்தார்ப்ப நடந்ததெல்லாம் நின் கணவன் எதனால என்னாரு